ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா நல்லா இருக்கீங்களா வணக்கம் ஆ வணக்கம் இருக்கீங்க என்ன ஐயா நான் சென்னையில் ஒரு அரசு வந்து சரி என் பேர் வந்து ஜெயக்குமார் எந்த ஊர்ல இருக்கிறீங்க ஐயா சென்னை ஆ ஓகே ஓகே இப்போ வந்து ஜியோ போராட்டம் பற்றிய கருத்துக்களை வந்து நெட்டினியில ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம் ஆ சரிங்க ஐயா அதுல உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன் ஐயா கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து ஒரு நியாயமான போராட்டம் இது வந்து மக்கள்கிட்ட தவறான முறையில் காட்டப்பட்டிருக்கு இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு மக்களுக்கு இந்த செய்தி என்னன்னா இந்த போராட்டத்துல வந்து இந்த இருக்கக்கூடிய ஆதிக்க அரசு ஊழியர்களுக்கு மட்டும் கிடையாது எதிர்காலத்துல இன்னைக்கு நம்ம ஒரு அரசு பணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிச்சு ஒரு போட்டித் தேர்வுல எழுதக்கூடிய இளைஞர்கள் அவர்களுக்கு சேர்த்து இருக்கக்கூடிய போராட்டம் தான் ஏன்னா எந்த ஒரு குழந்தையும் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன அடிப்படையில சொல்றாங்க நீ படிச்சு ஒரு அரசு பணிக்கு போகணும்னு தான் சொல்றாங்க முதல்ல குழந்தைகிட்ட சொல்றது அதுதான் அப்படி ஆசை காட்டி வரக்கூடிய அந்த குழந்தை வந்து எந்த நம்பிக்கையில அவங்க சொல்றாங்கன்னா கடைசி காலம் வரையும் ஒரு அரசு வருமானம் எதை இருக்கும் அந்த அடிப்படையில் சொல்றாங்க அதுக்காக இது போராட்டம் மட்டும் கிடையாது எதிர்வரக்கூடிய இந்திய தமிழக சமுதாய இளைஞர்களுக்கான இல்லைங்க இப்ப பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்குன்னா இப்ப வந்து மாணவர்களுக்கு தேர்வு நேரம் நெருங்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல போராட்டம் பண்ணி அவங்களுடைய படிப்பு வந்து பாழாகுது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் இருக்கு அதை பத்தி என்னங்க சொல்றீங்க அதாவது இப்போ பத்தாவது பன்னெண்டாவது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் ஜூன் மாதத்துல இருந்தே பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் சரி இப்போ வந்து மாணவருடைய படிப்பு நாங்கள் தேதி வந்து முன்னாடி சொன்ன என்ன காரணம் ஜனவரி இருபத்தி ரெண்டு சொன்னதுன்னா அந்த நேரத்தை ஒரு எப்படி நாங்கள் போராட்டம் ஒரு அஞ்சாறு நாளில் முடிக்கிறோம் அந்த ஒரு நம்பிக்கையில தான் சொன்னது சரி போடுறாங்க அப்படி தேர்வு நேரத்தை அடிப்படையாக சொல்லணும்னா பிப்ரவரி பிப்ரவரி பாதியில சொல்லியிருந்தாலும் தேர்வு நேரம் பாதிக்கிற மாதிரி இருக்கும் சரி நாங்க ஜனவரின்னு சொல்லும் பொழுது டிசம்பருக்குள்ள மொத்த பாடத்தையும் முடிச்சு மாணவர்களை ஒரு அரையாண்டு தேர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு பொது தேர்வு மாதிரி நடக்குது நாங்க அந்த அரையாண்டு தேர்வுலயே பொது தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்தோம் அந்த நம்பிக்கையில தான் நாங்க வந்து இந்த ஜனவரியில ஒரு ஆறு ஏழு நாள் பரவாயில்ல மாணவர்கள் மாணவர் அவருக்காக நம்ம ஆறு மாசம் பாடுபடுறோம் ஒரு ஆறு நாள் நமக்காக செய்வோம் அப்படின்னு அந்த ஸ்டேஜ் முடிவு பண்ணிருக்காங்க இதனால வந்து மாணவர்கள் எந்த பாதி படிப்புல எந்த பாதிக்கும் வரதுக்கு வாய்ப்பு சரி இப்ப மாணவர்கள் பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போராட்ட முறை அப்படிங்கிறது கொஞ்சம் தீவிரமாக இருக்குது அதாவது கொஞ்சம் அகிம்சை வழியில போராடாம ரொம்ப தீவிரமா இருக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருக்கு அது பத்தி என்ன செய்திகள் பாத்துருக்கீங்க ஆமா எந்த ஒரு இடத்துலயும் ஆசிரியர் ஒரு சில செய்திகள் ஒரு சில செய்திகள் சில இடங்கள்ல தவறான அந்த சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா மூன்றாவது நாள் நான்காவது நாள் வரும்பொழுது காவல்துறையினர் கொஞ்சம் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் அது வெளியில வந்தது இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் அமைதியான முறையில கூடியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை வரையும் பார்த்தோம்னா எல்லா போராட்டங்களுக்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அந்த தலைமறையில் சொன்னதுதான் பேருங்க எந்த இடம்ல தலைமறையில் ஈடுபடலை அவங்க சாலைக்கு வரும்போதே காவல்துறை அன்பா என்ன சொல்லுவாங்க சார் மற்றவங்களோட நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க சொல்லும் பொழுதே நான் பஸ்ல ஏறணும் தான் ஏறுவாங்க நிர்வாகிகள் அவங்க கைது செய்யும் பொழுது ஒத்துழைப்பு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க என்னைக்கு எப்ப வந்து அந்த வெள்ளிக்கிழமை நைட்ல அத்துமீறி கைதுக்கு பொழுதுதான் ஒரு போராட்டம் ஒரு தடம் வந்து மாறினது காரணமே காவல்துறை நடவடிக்கை தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் கூட ஒப்பிட்டு பார்க்குறீங்களே இப்போ வந்து வேலையே இல்லாம இல்ல தனியார் நிறுவனங்கள்ல மிக குறைந்த அளவில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களோட ஒப்பிடும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல மாதிரியா இருக்கிற மாதிரி தானே தோணுது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க அது பற்றி நீங்க சொல்லுங்க சார் இப்போ அரசு ஊழியரா இப்போ பணிக்கு வரக்கூடிய யாருமே ஒன்னு அதிக சம்பளத்துக்கு இல்லைங்க இப்போ ஒரு அந்த நம்ம ஒரு இப்ப என்னுடைய பணிக்காரம் வந்து பதிமூணு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு பணிக்கு வரும்போது என்னுடைய சம்பளம் நாலாயிரம் ரூபாய் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு தனியார் பள்ளியில வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கூட என்னுடைய சம்பளம் குறைவு அன்னைக்கு நான் அந்த சம்பளம் குறைவுன்னு சொல்லி நான் அரசு பண்ணி நான் போட்டி தேர்வு எழுதி பண்ணிக்கு வந்தேன் அன்னைக்கு அறிவிக்கப்பட்டபடி ஒப்பந்த ஊழியரா நீ நாலாயிரம் சம்பளத்துக்கு அஞ்சு வருஷம் வேலை செய்யணுன்ற அடிப்படையில நான் வேலைக்கு வரேன் சரி வேலைக்கு வரும்போது நான் இன்னைக்கு இந்த நாள அந்த பணி வந்து தவறவிட்ட நிறைய பேர் இருக்காங்க இதை விட நமக்கு வந்து தனியார் பள்ளியில அஞ்சு சம்பளம் ஒவ்வொரு பணிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க இப்ப நம்ம பணியினுடைய காலத்தை பொறுத்துதான் சம்பளம் அதிகமா வர்றது சரிங்க இப்ப இந்த போராட்ட இந்த போராட்டத்துல நீங்க வந்து முக்கியமா முக்கியமான கோரிக்கை எப்படி நீங்க எதுங்க சொல்லுவீங்க உங்களை பொறுத்த சார் இப்போ கோரிக்கை முதல்ல வச்சிருந்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வராங்க ஆனா எல்லாருக்குமே மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மூணு அரசாணை போட்டிருக்காங்க அந்த நூறு நூத்தி ஒண்ணு ஐம்பத்தாறு மூணு அரசாணை போட்டிருக்காங்க சார் இந்த அரசாணையை பற்றி எந்த விவாதம் நடைபெறும் எந்த முறை கட்சியும் எதுவுமே பேசப்படாது ஏன்னா இந்த மூணு அரசாணைகளும் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது இது அரசு ஆசிரியர் விசாரணை பாதித்த விட அடிப்படையில் கிராமத்து மக்கள் பாதிக்கக்கூடிய அரசாணைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசாணைகள் படி ஆரம்ப பள்ளிகள் ஒரு கிராமத்துக்கு ஆரம்ப பள்ளி போயிருக்கு பத்து கிராமத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியை கொண்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளோட இணைக்கிறாங்க அவங்க ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை குறைக்கணும்ன்றதா இணைக்கிறாங்க தவிர அது இருக்கக்கூடிய பிரச்சனை யாருக்கு அடிப்படைன்னா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய சாதாரண குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்களுக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் தான் ஒரு வயசுல இருந்து அஞ்சு பத்து அஞ்சு வயசு பத்து வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போவாங்க கிராமங்கள் எல்லாம் பார்த்தா மிக குறைந்த அளவுல இருக்கக்கூடிய மாணவர்களை வச்சு அதுக்காக ரெண்டு மூணு ஆசிரியர்கள் வச்சு பண்ணும்போது அது மிகப்பெரிய இழப்பாகத்தானே இருக்கும் அந்த மாதிரி செய்யறது நீங்க தனியார் பள்ளியில பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பறை இருபத்தஞ்சு மாணவர்கள் இருப்பாங்க ஒன்னாவது அவங்களுக்கு இன்னும் தனி ஆசிரியர் போனாங்க இன்னைக்கு தமிழகத்தில் ஆரம்ப பள்ளிகள்ல ஐந்து வகுப்பு வரை ஓராசிரியர் ஆசிரியர் அதாவது ஒவ்வொரு மாணவர்களா இருந்தாலும் அவங்க இருந்தாலும் அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் ரெண்டாவது அவங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் அஞ்சாவது வரையும் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க தான் பார்க்கணும் அதிகப்படியான பள்ளிகள் ஓராசிரியர் ஆசிரியர் பள்ளிகள் இருக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த குறைந்த எண்ணிக்கை மாணவர்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள் சொல்லக்கூடியத ஆசிரியர்கள் அஞ்சு ஆசிரியர் போடல ஐந்து வகுப்புக்கு ஐந்து வகுப்பும் சேர்த்து ஏராசிரியர் ஒவ்வொரு ஆசிரியர் தானே போறாங்க தலைமை ஆசிரியர் உட்பட ரெண்டு பேர் தானே இருக்காங்க அப்படின்னு வரும்பொழுது பொழுது அந்த அவங்க சொல்றதுல ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அந்த காமராஜர் அந்த ஓராசிரியர் செட் பண்ணி கொண்டு வந்தது காரணமே குழந்தைகள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடாது இப்ப அந்த பள்ளியெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய மேல்நிலை உயர்நிலை பள்ளியோட இணைக்கும் பொழுது இந்த குழந்தைகள் எவ்வளவு சிரமத்துக்கு ஆளாவாங்க இப்ப எந்த நிலைமையில இருக்குது இப்ப வந்து உங்களுடைய போராட்டம் எந்த நிலைமையில இருக்கு அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்க அரசாங்கம் தான் முழுக்க முழுக்க கைவிரிச்சிட்டாங்க விரிச்சிட்டாங்க கட்டாயத்தின் அடிப்படையில் நேற்று வந்து சர்க்கட்சியும் வாபஸ் வாங்கிட்டோம் போராட்டத்தை நாங்களும் எல்லாரும் பணியில திரும்பிட்டோம் ஏன்னா இது வந்து மக்களும் எங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சாங்க நீதித்துறை எங்களுக்கு எதிராக திரும்பி எங்களுடைய எந்த கடைசி முடிவுனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்களோட எதிர்காலத்துல வரக்கூடிய நினைச்சு நாங்க வருத்தத்தோட தான் திரும்பி இருக்கோம் இனி யாருமே என்னுடைய இது கேட்டீங்கன்னா இனி யாருமே நம்பிக்கையா தனியார் வேலைக்கு கூட போனா ஆனா அரசு பணிக்குன்னு அவங்க வந்து எக்ஸாம் எழுதி சிரமப்பட்டு ராப்பர் எல்லாம் படிச்சு தனியார் வேலைக்கு போறவங்கள படிக்க வேண்டாம் சார் ஒருத்தர் பி எழுதிருக்காரு பி முடிக்கிறாரு ஒரு தனியார் வேலைக்கு போனார்னா அவருடைய திறமை பார்த்த உடனே வேலை கிடைக்கும் ஆனா ஒரு பி முடிச்சு கவர்மெண்ட்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி உள்ள வரணும்னு சொன்னா பல நாள் ராப்பர் போட்டி தேர்வு படிச்சு பல லட்சக்கணக்கானவங்களுக்கு நடுவில் போட்டி போட்டு அந்த வேலையில அவருக்கு உட்காரும் பொழுது நீ சொன்ன அந்த பணி பாதுகாப்பு அந்த வேலை மட்டும் அவங்க ஐம்பத்தி வயசு இருக்குமே தவிர அவர் எந்த ஆசையோட வர்றாரு கடைசி காலம் நம்ம ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் அதுக்காக தான் ஒரு வர சந்தோஷமா அந்த சந்தோஷம் இனி இருக்காது அதுக்கு அவங்க தனியார் கம்பெனி போனாலே நல்ல வேலை கிடைக்கும் நம்பிக்கை தான் எதிர்காலத்துல வரப்போகுது இது அரசு தன்னுடைய பழுவை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு மாதிரி ஓகேங்க ரொம்ப நன்றிங்க நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி வேற எதுவும் கருத்துக்கள் மறுபடியும் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம் நன்றி நன்றிங்க வணக்கம்